பஞ்சாய அடிமடவார் கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன் பெருமானி திருப்பெருந்துறையில் மட்டும் குருநாதனாக நீங்கள் ஆட்கொண்டிராவிட்டால் நான் இப்படியெல்லாம் ஒலிகியல் வயப்பட்டு போயிருப்பேன் எப்படி போயிருப்பேன் பஞ்சாய அடிமடவார் அப்படின்னு பெண்களுடைய கால் ரொம்ப மென்மையா இருக்குமா அதனால அந்த பஞ்சனா பஞ்ச பஞ்ச போட்டு மேய்ச்சிட்டாங்கன்னா கூட அது தப்பித்தேறி போயிட்டு படிச்சுன்னா ஒரு பத்து நாள் அவங்க வைத்தியம் பண்ணிக்கணும் என்னன்னா என்ன அம்மானார் பஞ்ச மேய்ச்சுட்டேன்னா அப்படின்னு அவ்வளவு மென்மையா அவ்வளவு மென்மையா இருக்குமா அதான் பஞ்சாய அடிபடுவார் திருவள்ளுவர் திருவள்ளுவருக்கு மேல ஒரு ஆள் போக முடியாதுன்னு அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் அனிச்ச பூ வந்து இருக்கிறதுல மென்மையானது அதுவும் அன்னத்தின் தூவி ஒரு அன்னமும் இன்னொரு ஆனந்தமும் பெண்ணமும் கூடுமா கூட்டுறவு நிறுத்தணும் அந்த கூடும்போது தானே சில அந்த இறகுகள் கீழே விடுமா அந்த இறகு ரொம்ப மென்மையா இருக்குமா அன்னத்தினுடைய இறகு நம்ம அன்னத்தையே பார்த்தது இல்லையா அதனால அது அன்னத்தின் இறகு அந்த மாதிரி அன்னத்தினுடைய அந்த இறகும் இந்த அனிச்சப்பூ ரொம்ப அந்த மென்மையான மலர் இருக்கிற மலர் அதுவும் திருவள்ளுவர் எங்க அவருடைய தலைவிக்கு என்ன மாதர் அடிக்கு நெருங்கி பழம் யாரு திருக்குறள் இதுக்கு மேல ஒரு வய போக முடியாதுன்னு நாதி இல்லையே படிக்கிறது ஜாய அடிமடவாரம் இது சேர்க்கிறார் சொல்லும் போது ஞாபகத்துக்கு வராம இருக்க மாட்டேங்குது எல்லாம் வருது பஞ்சின் மெல்லடி பாவையர் உள்ளமும் பஞ்சமாக்கழுதம் வல்வினையும் அறன் அஞ்செழுத்தும் உணரா அறிவிலோர் நெஞ்சமும் என்ன இருண்டது நீண்டவான் சேர்க்கிறார் ஒண்ணுமில்லை மாலை பொழுது வந்து பகல் பகல் பொழுது நீங்கி இரவு பொழுது வந்து இரவு வந்துதான் அவ்வளவுதான் இரவு வந்தது இந்த இரவு வந்ததுங்கிற சொல்லும் போது <laughs> பஞ்சின் மெல்லடி பாவையர் உள்ளமும் பரத்தையருடைய உள்ளம் அவங்க இருட்டா இருக்கும் என்ன இன்னைக்கு சில்லறை யார் வருதோ அந்த அவங்களோட தான் உறவு சில்லறை இல்லைன்னா உறவு இல்லை அப்படி போடும் அல்லவா அந்த பஞ்சின் மெல்லடி பாவையர் உள்ளமும் பஞ்சமாக்கழுதம் பல்வினையும் எப்ப பார்த்தாலும் நாட்டையோ நம்ம தன்னை முடியோ அல்லது தன்னையோ கெடுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க அவனுடைய நெஞ்சமும் அரண் ஐந்தெழுத்தும் சேர்க்கிறாருல்ல அரண் ஐந்தெடுத்தும் உணரா அறிவிலோர் நெஞ்சமும் திருவைந்தெழுத்தையே எண்ணாதிருப்பருடைய நெஞ்சமும் என்ன இருண்டது நீண்டவான் வானம் இருண்டது யார் சொல்ல முடியும் பஞ்சின் மெல்லடி பாவேர் உள்ளங்கிறது உலகியல் வழிபட்ட அறம் சரிங்களா பஞ்சமாக்கல் தான் அது சித்தாந்த் சாத்திர வழிபட்ட செயல் அறன் ஐந்தெழுத்து உணரா அறிவிலோர் நெஞ்சமும் என்பது சரிங்களா உயிர் பெற வேண்டிய திருவைந்தெழுத்தை பெறணும் பெறாமல் இருக்கேன்னு உயிர் ஊதியம் இல்லாமல் இருக்குன்னு நடக்கும் இப்படி ஒவ்வொரு ஊமையும் ஒவ்வொரு விதமான அமைப்பா செய்வார் தான் உஞ்சேன் நான் உடையானி அதனால இந்த பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் நான் வந்து அந்த மாதிரி வந்து என்னுடைய சிற்றின்பத் துறையில் போய்விடாமல் என்ன செய்தேன் நெஞ்சாய தொருகூற நிற்பேன் அப்படி எல்லாம் இருந்த ஒரு கால் என்னுடைய இந்த ஆன்மா வேறு வகையினால இடர்பட்டு போகாமல் எங்கள் பெருமான் என்ன செய்தார் உன் அருள் பெற்றேன் அப்படியெல்லாம் செல்லாமல் உன்னுடைய திருவுருளை நான் பெற்றுவிட்டேன் அதனால என்ன ஆயிற்று உஞ்சேன் நான் நான் நல்ல வேலை படித்து விட்டேன் உஞ்சேன் நான் உடையானி அடியேனை வருகை என்று அஞ்சேல் என்று அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே அப்படி இருந்த என்னை அடியேனே வாவென்று எங்கே அப்பா இந்த உலகில் வயப்பட்டிருக்கிற நீ அருளியலுக்கு வாப்பான் சொல்லின்று வாவென்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீட்டிற்கே சென்றூதாய் கோத்தும்பி கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வா என்ற வான்கருணை சுண்ண பொன்னீட்டிற்கே சென்றுவதாய் கோத்தும்பி என்று முன்னெல்லாம் பாடியிருக்கார் அப்படி பெருமான் தன்னை அழைத்து அப்படி ஆட்கொண்டதற்கே அது அவனுடைய பெருமானுடைய கருணையை காட்டுகிறது என்று சொல்லி இதுங்கிறார் அதுல அடியேனி வருகை என்று அஞ்சேல் என்று அருளியவார் அஞ்சாதே அப்படின்னு இந்த பின்னால் கூட நான் இருக்க பயமேன்னு ஒரு ஒரு இது வந்தது ஏதோ ஒரு சாமி வரவழ நான் இருக்க பயமேன் ஜாதி என்று சொல்லுவது திருமுருகாற்றுப்படையிலேயே இருக்குது திருமுருகாற்றுப்படையில் இருக்கு அஞ்சல் ஓம்புமதி நக்கீரராகியவர் போறாராம் முருகப்பெருமான் ஒண்ணுக்கு அஞ்சாதப்பா அஞ்சல் ஓம்புமதி அறிவல் நின் வரவு நீ உன் வீட்டை விட்டு புறப்படும் போது எனக்கு வரவு தெரியுமேப்பா என அன்புடைய நன்மொழி அழகி விழிவிந்து இருள் நிற முன்னீர் வளைய உலகத்து ஒரு நீயாக தோண்ட விடுமிய பெறலரும் பரிசில் நல்குமதி தன்னையே தந்தான முருகப்பெருமான் தந்தது உன் தன்னை கொண்டது என் தண்ணினாரே அது போல முருகப்பெருமான் தன்னையே தந்து ஆட்கொண்டார்னு நக்கீரர் திருமுருகாட்டுப்படையில பாடு முருகப்பெருமானை பற்றி இன்னைக்கு இருக்கிற நூல்களில் மிக பழமையானது காட்டுப்பட்டது மிக பழமையானது திருமுருகாட்டுப்படை அது நம்ம பதினோராம் திருமுறையில் வைத்து சேர்த்திருக்கிறோம் அந்த அதெல்லாம் திருமுருகாட்டுப்படை மற்றதெல்லாம் அந்த சின்ன பிள்ளைகளை அப்படியே தட்டி தட்டி கொடுத்து செஞ்சிட்டோம்னா அஞ்சேல் என்று அஞ்சேல் என்று அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே வெந்து விழும் உடற்பிறவி மெய்யன்று வினை பெருக்கி கொந்து குடல் கோல் வளையார் குவிமுலை மேல் வீழ்வேனி வெந்து விடும் உடற்பிறவி இந்த உடம்பு என்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன ஆக போகுது வெந்துடும் இல்லவா ரெண்டு நம்முடைய தமிழர்கள் வந்து ரெண்டு பழக்கம் ரொம்ப நாளாக கொண்டு இருந்திருக்காங்க புறநானூட்டில் தான் தெரியுது இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுவடி படுக போல்வையோன் தலையை புறநானூறு புறநானூறு ஒன்று கடைசியில் இறந்த போது இடுக ஒன்றோ இடுகன்னு என்ன புதைக்கிறது சுடுக ஒன்றோ நெருப்பு வச்சுருது இந்த ரெண்டு பழக்கமும் ரொம்ப ஆழமாக இருந்தது இடுதல் சுடுதல் அருமையான தமிழ் <laughs> இடுகன்னா கீழே குழிபிடித்து இடுகன்னு அர்த்தம் சுடுகன்னா தெரியவே தெரியுது இடுக ஒன்றோ ஒரு வீரன் தான் வாழ்ந்த காலத்தில் செயற்கரையோ செயல் செய்து அந்த போர்க்களத்தில் இறந்துட்டான் இறந்துட்ட உடனே தலையை கொண்டு வந்து கொடுத்தாங்க கொடுத்தாங்க யார் அந்த அரசங்கிட்ட அப்பா அருமையானவன் தலை எத்தனையோ பேரை பயவரையெல்லாம் மாய்த்த அருமையான தலை சரி இனிமே இது மாய்ந்து விட்டது இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ அது இட்டாதான் என்ன சுட்டாதான் என்ன அவன் அந்த அந்த தலையுடைய அந்த ஆன்மா இந்த உலகத்துல என்ன சாதிக்குமோ சாதித்துட்டு வாழ்க புறநானூறு அப்ப அந்த இடுதல் சுடுதல் ஆகிய இரண்டும் ரொம்ப காலமா இருந்திருக்கு பின்னால சமய உணர்வுடையவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா இடுதல் ஞானியர்களுக்கும் சுடுதல் நம் போன்ற இல்லறத்தாருக்கும் வச்சுட்டாங்க வெந்து விழும் உடற்பிறவி இவர் என்னென்ன வெந்து விழும்னு அப்ப என்ன நெருப்புல வைக்கணுங்கிறதா இவர் சொல்றார் சரிங்களா வெந்து விழும் உடற்பிறவி மெய்யன்று வினை பெருக்கி இந்த உடம்ப இது பொய்யான உடம்பு இதுக்கு மெய்யின்னு பேர் வச்சு நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட வினை பெருக்கி கொந்து குடல் கோல் வலையார் புவி மூளை மேல் வீழ்வேணி இந்த சிற்றின்பத்தில் கிடந்து இது மாதிரிலாம் பிறந்துகிட்டு கிடக்குறியப்பா அப்படி பிறண்ட பிறவை இருந்த எண்ணெய் பிறல்ல நானு அப்படி பொருளை இருந்த எண்ணெய் பெருமான் என்ன செய்தார் பந்த மறுத்து பந்த மறுத்து என்ன பந்தம் இதெல்லாம் யாரப்பா ஒரு காலத்துல ஒரு திருமையில் தந்தையார் தாயார் உடன் பிறந்தார் தாரம் ஆர் புத்திரரார் தாம் தாம் யாரி வந்தவாறு எங்கனி கோமாறு ஏதோ மாயமாம் இதற்கேதும் மகிழ வேண்டாம் சிந்தையீர் உமக்கொண்டு சொல்ல கேள்வின் திகழ்மதியும் வாளரவும் திளைக்கும் சென்னி எந்தையார் திருநாமும் நமசிவாயம் என்றெழுவார்க்கு இரு சிம்பில் இருக்கலாம் யார் அப்பர் சுவாமி அப்பர் சுவாமி அதனால இதெல்லாம் ஒரு ஒரு காலத்துல நிலையற்றது நிலையற்றது போய் நிலையறதுன்னு வைக்க வேணாம்ப்பா அதனால இது பந்த மறுத்து எனையாண்டு பரிசு அற இல்ல என் துடி சுமர பந்த மறுத்து எனையாண்டு பரிசர என் துடிசு மறுத்து இந்த பரிசு அற என் துரிசுங்கிறார் அது என்ன பொதுவா பரிசுன்னா தன்மை தான் துரிசுன்னா குற்றம் அது என்ன தன்மை குற்றம் தான் சொன்னாரு அதுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நுணுக்கமா இருக்குது பரிசு ஆற என் துரிசு அறுத்து இந்த என் துரிசுங்கிறார் இந்த என் துரிசுங்கிறது கேட்டா இந்த யான் நான் அப்படிங்கிற அகந்த இது இந்த பந்தமருத்துங்கிறது எனது எனதுங்கிறது அப்போ யான் என்பது அகப்பற்று எனதுங்கிறது புறப்பட்டு எனது என்ன கேட்டேன் இந்த வீடு என்னது இந்த பணம் என்னது இந்த பதவி என்னது என்று அலைகிறாங்கல்ல அது புறப்பற்று இது இந்த இது நான் தான்ல அந்த காலத்துல உழைச்சு உழைச்சி நான் செஞ்சது இல்லைன்னா இதுக்கெல்லாம் என்னத்தை ஆகிறது என்று சொல்வது யான்கிற பற்று இந்த யான்கிறதும் எனதுங்கிறதும் ரெண்டு மாயம் இல்லை திருவள்ளுவர் அதை சொன்னார் திருவள்ளுவர் முதல் ஞானி அல்லவா முதல் ஞானி அல்லவா யான் எனதென்னும் செருக்கருப்பான் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் பூம்னர் அப்ப வானோர் உலகம் வேறு அதன் உயர்ந்த வானோர் உலகங்கிறது தேவர்களாக இருந்து மீண்டும் மீண்டும் பிறக்கிறது உயர்ந்த உலகம் முத்தி பேர் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் முத்தி பேற்றை பல குரல சொல்லியிருக்காரு அவரை போய் உங்க கோயிலுக்குள்ள சேர்க்கப்படாது குரோன் சுவாமிகள் பெருமான் திருவடி எங்க இருக்குன்னாரு உனக்கு இந்த உயிருக்கு இருக்கிற அந்த யான்கிற அந்த அகப்பற்று அதாவது உயிரை பற்றிய பற்று எனதுங்கிற அந்த பொருள் மனைவி மக்கள் இந்த உடம்பு எல்லாம் அது எனதுங்கிறது இந்த அகப்பற்று புறப்பற்று இந்த ரெண்டும் எங்க எண்ணிக்கை அருகிறது அந்த முருகப்பெருமான் திருவடி தானா வரும் யான் எனது என்று அற்ற இடமே திருவடியா மோன பரானந்தம் முடியாக ஞானம் திருவுருவா இச்சை செயலறிவு கண்ணா அருள் அதுவே செங்கையலரா இருநிலைமே சந்நிதியா நிற்கும் தனிச்சுடரே திருச்செந்தூர் முருகனை பத்தி பேசணும் யான் ஏன் அந்த பாட்டு தானே இங்க பரிசு பரிசு ஆற என் துரிசு மறுத்தினர் பரிசுங்கிறது புறப்பற்று எனது எனதுங்கிறதெல்லாம் என் துரிசுங்கிறது நான்கிறது இந்த ரெண்டும் அறுத்து அந்தம் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவி என்ன அந்தம் இந்த பிறப்புக்குன்னு ஒரு முடிவு கட்டி ஆனா உடைய திருவடியாகிய பேத்தை கொடுத்திருக்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பைகடல்கள் வெல்க அதான் சொன்னார் தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவே நீ இங்கே பார்த்தீங்களா தாழ்ந்து விட்டேன்னு சொல்லல பெருமான் மட்டும் ஆட்கொண்டிரா விடால் விட்டால் எங்கே திருப்பெருந்துறையில நான் ஏனையோர் போல நானும் ஒரு கல்யாணம் பண்ணி நானும் எனக்கு மக்கள்லாம் பிறந்து நான் மாண்புமிகு அமைச்சராகவே இருந்து மக்கு மிக அமைச்சராக கொட்டாய் விட்டுருப்பேன் அவ்வளவுதான் அந்த மாதிரி இருப்பேன் ஆனா நீ அந்த அது மாதிரி இல்லாம எனக்கு இந்த கட்டு நீ அறுத்தி அதனாலதான் உயர முடியுது நல்ல தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை அந்த மாதிரி சிற்றின்ப உணர்வுல உலகம் போலவே ஏனைய போற நானும் கல்யாணம் காட்சி தான் பண்ணி இல்லத்துல வாழ்ந்திருப்பேன் அப்படி இரு விட இருந்த என்னை பையவே கொடு போந்து அது மெய்ய கொடு மெய் மெய்தான் சொல்லணும் இந்த பையங்கிறது தென்பாண்டி நாட்டு சொல் பையன்னா ஆமா மெதுவா இந்த அங்க போனீங்கன்னா ஆமா ஐயா நீங்க படியில போய் இறங்கணும்னா நம்ம ஏயா மெதுவா மெதுவாம்பீங்க நீங்க நீங்க மதுரை தாண்டிட்டீங்கன்னா பைய பைய ஐயா பைய அதான் பையவே சென்று பாண்டியர்க்காகவே யாரு ஞானசம்பந்தர் பக்கா சோழ நாட்டவர் தான் மெதுவான்னு தான் சொல்லணும் அந்த மதுரைன்னு போனதுனாலேயே பையன்னு வந்துட்டுது <laughs> வேடிக்கையாக சொல்றது ஆமா பையவே சென்று பாண்டியர்க்காகவே அது பையங்கிறது அந்த அவன் தான் சொல்லுதான் நீ படிக்கடி இருக்கீங்கன்னா ஐயா பைய பையா பையா பைய கைப்பிடிச்சிங்கய்யா பையா அப்படின்னு தூத்துக்குடியெல்லாம் இப்ப தூத்துக்குடியெல்லாம் வந்து அந்த மாதிரி அவள்லாம் போகல கோடை காலத்துல அவங்க அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு நாள் பேசினா பிடிக்காது நீங்க கோடை லீவிலேயே ஒரு பதினஞ்சு நாள் வந்து ஏதேனும் ஒரு கருத்தை தொடர்ந்து பேசிடுங்க அப்படிம்பாங்க இல்லை பையங்கிறதுனால நம்ம தூத்துக்குடியெல்லாம் போயிட்டு வந்தோம் <laughs> வேறொரு <laughs> பையவே கொடு போந்து பாசமெனும் தாழ் உருவி உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே ஆகவே பெருமான் குருநாதனாக எழுந்தருளி அந்த திருவேந்தலுக்கு உபதேசித்திருக்க யாருக்கு நம்முடைய மணிவாசர் இருக்கு அதனாலதான் நான் ஏயோதவம் செய்வேன் சிவாய நம என என பெற்றேன்கிறார் என சொன்னேன்னு சொன்ன தானா சொன்னதுன்னு அர்த்தம் என பெற்றேன் என்ன அர்த்தம் சிவபூஜை நம்ம செய்யறவங்களுக்கு குருநாதனும் அந்த பஞ்ச பஞ்சாட்சத்தை போதும் போது இன்னைக்கு நம்ம எல்லாம் தீட்சை எடுத்தோம்னு சொல்லி தீட்சை எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி அந்த அந்த இது எது சொல்றாரு ஆமா உய்யும் நெறி காட்டு வித்து பையவே கொடு போந்து என்னை இந்த ஆன்மாவை மெதுவா அழைத்து அழைத்து என்ன செய்தாராம் பாசமெனும் தாழ்வுருவி இந்த உயிரை இந்த பாசம்ங்கிறது இருக்குதே அது அப்படியே பூட்டி வச்சிருக்குது இந்த உயிரை ஒன்றும் செயலற்று போக முடியாது அந்த தாழ்பாவை அப்படியே உருவிதான் குருநாதன் ஆகிய அந்த பெருமான் இந்த பாசமெனும் தாழ் உருவி உருவனாரா உருவனார் எங்க பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியணி நீச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கருணை பெறாரி ஆறாமுதி அளவிலா பெம்மானி கொட்டிவிட்டார சிவபுராணத்துல அதனால பாசமேனும் தாழ் உருவி தாழ்னா அந்த பூட்டை அப்படியே அழுத்து விட்டாராம் பாசத்தை விட்டு விட்டு என்ன செய்தார் உய்யும் நெறி காட்டு வித்திட்டு இந்த ஆன்மா வந்து கரையேறணுமே வைப்பா நம்ம பிள்ளைகள்லாம் கரையேறணும்னா நீ படிக்கடிக்க வச்சு கொண்டாந்து வேலை கொண்டாந்து வச்சு பிறகு கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி நீ கரையேற்றுறேன்னு நினைக்கிற உன்னை யார் இப்படிப்பா கரையேற்றுறது இப்படிலாம் கரையேற்றணும் அல்லவா அப்படிதானே கரையேற முடியும் இந்த ஆன்மா அதனால உயும் நெறி காட்டு வித்திட்டு அப்புறம் அருமையா சொன்னார் ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவார் ஆர் அச்சோவே அருமையான இடம் இடம் இல்ல ஓங்காரத்து உட்பொருள் என்ன உபதேசம்னு சொல்லக்கூடாது ஓங்கார உட்பொருள் என்ன பொருள் என்ன ஒரு பாட்டு இருக்குது சித்தாந்த சாத்திர பதினாலு சாத்திரம் இருக்கு நமக்கு அருமையா ஏதோ நமக்கு தெரியும் நூல் இறந்து போனாலும் பன்னெண்டு திருமுறை பதினான்கு சாத்திரம் இருக்குது இதை வச்சு அம்மையே சிவல் ஓமாழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லை அங்கெல்லாம் வரணும் ஓங்காரத்து உட்பொருள்னு கேட்டா பதினாலு சாத்திரத்துல உண்மை நெறி விளக்கம்னு ஒண்ணு அதுல ஓங்காரமீனல் திருவாசி நடராஜா இருக்காரு நடராஜா மேல எப்படி இருக்கு அந்த திருவாசி இருக்கு அப்படி வளைவா ஒரு இது இருக்கு அது பொன்னால இருக்கலாம் அல்லது பித்தல இருக்கலாம் அது திருவாசின்னு பேரு அதுக்கு உள்ளதான் யார் இருக்கா நடராஜா இருக்கா அப்படி மேல இருக்கிறது அந்த வளைவு திருவாசி அது எதுனா ஓங்காரமீனல் திருவாசி இந்த ஓன்னு எழுதுறீங்களா அப்படி வளைவா அதுதான் அந்த பெருமானுக்கு இருக்கிற திருவாசி உற்றதனில் நீங்கா எடுத்தே நிறை சுடராம் அந்த அந்த இதுல அந்த அந்த ஓங்காரமாகிய அந்த வளைவில் இருக்கிறது யாரு நடராஜா அது யார் நீங்கா எடுத்தே நிறை சுடராம் சிவாய நம என்ற திருவைந்தெழுத்து தான் நடராஜா அப்ப ஓங்காரம் அந்த வளைவு அதனுடைய உட்பொருளாக இருக்கிற சிவாய நம என்ற திருவைந்தெழுத்து தான் நடராஜா நீங்கா எடுத்தே நிறை சுடராம் சுவாமி இதெல்லாம் உங்களுக்கு எங்களுக்கு தெரியலீங்களேன்னார் ஆங்காரமற்றார் அறிவர் என்ன ஆங்காரம் ஆங்காரம் இதை யான் எனதுங்கிற ஆங்காரம் வேற ஒண்ணும் இல்லை ஆங்காரம்னா அடுத்த விட்டு சொத்தை வைப்பாங்க இந்த யான் தன்னை அளவுலயே இந்த யான் எனதுன்னு இது ஆங்காரமற்றார் அறிவர் ஏன் சாமி இப்படி இருக்கிற இடத்த எங்க என்ன சொன்னாரு அணி தில்லை அம்பலத்தான் ஆடல் இது தில்லல் நடராஜா ஆடிட்டு இருக்காருல்ல இந்த உண்மையை காட்டுறதுக்கு தான் ஆடிட்டு இருக்காரு அந்த திருவாசி ஓங்காரம் உள்ள இருக்க நடராஜ பெருமான் திருவைந்தெழுத்து அப்படி போய் பார்க்கணும்ப்பா இந்த மாதிரி தில்லையில பெற்றார் இந்த மாதிரி அந்த பெருமானை வழிபட்டார் பெற்றார் பிறப்பற்றார் பின் அப்புறம் பிறப்பே கிடையாது என்று பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்களல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கலல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மயிடும் கோண்கலல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் உங்க கைய நீங்க ஓங்குனீங்கன்னா உங்க வாழ்க்கையே ஓங்கும்னர் அதனால அந்த ஓங்கார துப்பொருளை ஐயன் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவியம் சாதல் பிறப்பெண்ணும் தடஞ்சுடியில் தடுமாறி பிறந்து பிறக்கிறது இறக்கிறது பிறக்கிறது இறக்கிறது இதே வேலையா வேற வேலை இல்லை நமக்கு இந்த தடம் சுழின்னாரு என்னன்னு கேட்டா நீங்க நல்லா நீர் சுழியில சுழி இருக்கிற இடத்துல கேட்டா நீங்க தப்பி தேடி அதுல இறங்கிட்டோம்னா அதுலயே சுத்தி சுத்தி சுத்தி உள்ள அழுத்தி விடும் அது அது சுழி அது போல இங்க பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு இதுலயே அழிஞ்சு கிடக்கிறோமே தடஞ்சுடியில் தடுமாறி காதலின் மிக்கு அணியிழையார் கலவியிலே விழுவேனே அது சிற்றின்பம் பேரின்பம்னு வந்தால சிற்றின்பத்தில் தெளிச்சு குழந்தை குட்டியெல்லாம் பிறந்து அந்த மாதிரி இந்த உலகியல் வாழ்வில் இருக்க இருக்க வேண்டிய எண்ணெய் மாதொரு கூறு உடைய பிரான் அம்மையப்பராக இருக்கிற எங்களுடைய பெருமான் தன் கடலே சேரும் வண்ணம் அவன் திருவடியை சேருமாறு ஆதியனுக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவி எல்லா உயிருக்கும் அங்க அச்சோவே வியப்பு அந்த மாதிரி யார் பெறுவா அந்த மாதிரி ஒரு அருமை அருமைப்பாட்டை யார் பெறுவா அது அந்த அதிசயமான அல்லவா அது இப்படி எல்லாம் இருக்கிற அமைப்பு இன்னைக்கு நிறைவாக இருக்கிற பாட்டு திருவாசகத்திலே தான் நிறைவான பாட்டு செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேணி என்னது சிதடர்னா என்ன கூணும் குவிடும் குருடு செவிடு இதெல்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாவம் அது மாதிரி பிறவியில் அப்படி வரக்கூடாது வந்ததுன்னா ரொம்ப கடினம் தான் அது என்ன அந்த பிறவியினால் வருகின்ற அமைப்பு நாங்கள் போது திருப்பனந்தாளில் நாகப்பன்னு பேர் பேர் நாகப்பன் ஆனால் மாராஜ் போட்டுக்கிட்டு தான் இருப்பார் கால் நீட்டி போட்டு தான் படைப்பான் ஆனால் வந்து பெண்பால் மாதிரி அந்த உடை மேலே உடையெல்லாம் அப்படி மேலே மாறாகலாம் போட்டிருப்பேன் எது என்ன அரிசி அரிசி மர மரத்தில் படைக்கணும்னா கால் நீட்டி போட்டுக்கிட்டு தான் பக்கா பெண்ணாக இருக்கு என்ன பண்ண முருகா முருகா இப்படி எல்லாம் இதெல்லாம் இல்லாம பிறக்க வைத்தானே பெருமான் அதெல்லாம் இல்ல செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை அப்படியெல்லாம் ஒண்ணு கண்ணு காது இல்லாத அந்த சிதறரோடு கூட திரிகின்ற திரிய இருந்த என்னை மும்மை மலம் அறிவித்து அருமை பத்தீங்களா சைவ சித்தாந்த சாத்திரத்துல மூன்று மலம்னு சொல்லுது ஆணவம் கண்மம் மாயைன்னு அது அப்படியே திருவாசத்துல குறிக்கிறது இல்லை மும்மை மாலம் அருவித்து முதலாய முதல்வன் தாள் அது என்னது முதலாய முதல்வன் தாள் அப்படின்னாரு இந்த உலகத்துக்கே முதல்வனாயிருக்கிற அவன் எனக்கு முதல்வனா இருந்தான் திருவள்ளுவர் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகம் முதல் குரல் இவரை போய் நீங்க உங்க உங்க லிஸ்ட்ல சேர்க்கிறீங்களடா மகாபாவிகளா மகாபாவிகளா <laughs> சின்ன குழந்தைக்கு ஏண்டா ராஜா ஆனாதான் என்ன எல்லா எழுத்துலயும் முதல் எழுத்து என்ன ஆனா ஐயா அப்ப ஆனாவுக்கு அப்புறம் தான் அவன்னா ஈனா ஊனா காணாலாம் தங்க தங்க ராஜா அப்ப எழுத்துக்கள்லாம் எது முன்னு ஆனா அது போலத்தான் உனக்கு எனக்கு உங்க அப்பா உங்க அம்மா எங்க அம்மாவுக்கெல்லாம் நமக்கு மேலே ஆண்டவன் ஒருத்தருக்கிறான் அவன் தான் அந்த உலகத்துக்கு தலைவன் பத்தியா எழுத்துக்கள்லாம் முதல் ஆனா நமக்கெல்லாம் முதல் யாரு ஆண்டவன் தங்கம் தங்கம் போடா ராஜா முதல் குரல் அருமையானதல்ல சொல்லி வச்சிருக்காரு என்னமோ நல்ல புண்ணியவான்கள் இருந்த நாடுதான் நாம அந்த புண்ணியத்தை பெற்றுக்கிறோம் ஆனா அந்த புண்ணியத்தை பயன்படுத்த மாட்டேங்கிறோம் அதுதான் கடினமா இருக்கு எனவே மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தாள் முதலாயங்கிறது உலகத்திற்கெல்லாம் முதலாய எனக்கு முதல்வனாக இருந்தவன் இல்ல முன்னோனாக இருந்தவன் முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேரில்லோன் தானே காண்க என்றெல்லாம் சொன்னாரே அப்படியோட முதல்வன் தால் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே என்னையும் ஒரு பொருட்படுத்தி திருப்பெருந்துறையில பெருமான் குருநாதனாக எழுந்தருளி கோகடி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க சான்று அகலியே இருக்கு கோகடிங்கிறது என்ன கோன்ன பெரிய கடின துறை பெருந்துறை திருப்பெருந்துறை திருப்பெருந்துறையில தான் குருநாதனாக எனக்கு ஆட்கொண்டார் என்று சிவபுராணத்திலே இருக்குது கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க என்று சொன்னார் அப்படி எனக்கு குருநாதனாக எழுந்தருளி நம்ம இம்மோர் பொருளாக்கீம் எதை போலன்னாரு எனக்கு பெருமான அவ்வாறு எழுந்தருள் இந்த உபதேசம் பண்ணது எது போலன்னு கேட்டா ஒரு நாயை தூக்கி பல்லக்களை வச்ச மாதிரிங்க பாவம் <laughs> ஏன் நான் தான் வந்து ரொம்ப ஆமா நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற்சிறந்த தயாவான தத்துவம் என்றாரே அந்த நாய் சீவிகை ஏற்றுவித்த அம்மையனுக்கு ஆருடையவார் அது என்னது அம்மை இம்மை மறுமை அம்மை இம்மைங்கிறது இப்ப நாம இருக்கிறதாம் மறுமைங்கிறது அடுத்து வருகிற பிறவியில தேவராக மற்றதா அப்படி இருக்கிறது அம்மைங்கிறது பெருமான் திருவடியிலேயே இருப்பது அதனால இம்மை மறுமை அம்மை என்பது மூன்று சொல்லுவாங்க இம்மைங்கிறது இப்படி இருப்பது மறுமைங்கிறது தேவராக அப்படிலாம் இருக்கிறது அம்மைங்கிறது பெருமான் திருவடியில் இருக்கிற அந்த முத்தி பேர் அந்த அம்மையனக்கு அருளியவார் ஆர் சூவி இதெல்லாம் என் குருநாதன் தந்ததல்லவா அதெல்லாம் சொல்ல திருவாசகம் முழுதும் என்ன கூறுகிறது என்று கேட்டால் ஒன்று நன்றி உணர்வு இன்னொன்று பிரிவாற்றாமை இரண்டுமே திருவாசகம் என்று சொல்றாங்க இந்த ஐம்பது ஐம்பத்தி ஒன்பது பதிவு எங்க பார்த்தாலும் என்ன ஒண்ணு நன்றி உணர்வு இப்படி தந்தாரே பெருமான் என்று சொல்லுவார் அல்லது எத்தனை நாள் எப்படியா இப்படியானா பிரிஞ்சிருக்கிறது ஒண்ணு என்று சொல்லுவார் பிரிவாற்றாமையும் நன்றி உணர்வுமே திருவாசகம் என்று சொன்னால் முழுக்க முழுக்க போடுவோம் இப்படியாக திருவாசகத்தை நம்முடைய அண்ணாமலையான அடிக்கமலத்தில் இருந்து நாம முடியாத புண்ணியம் கிடைத்தது அந்த புண்ணியத்தினால என்ன புண்ணியம் செய்த நெஞ்சுமே என்று நாம் எல்லாம் மகிழ்ச்சிப்படுவோம் அண்ணாமலையாருடைய திருவடியை வணங்குவோம் என்று கூறி இந்த அளவில் நாம் திருவாசகத்தை ஏதோ உங்களோட சேர்ந்து பூவோட சேர்ந்து இந்த நாரம் ஏதோ மனம் பெற்றது <laughs> நல்ல இந்த மலரலாகிய அதோடு சேர்ந்து நாராகிய அடியனுக்கு அன்பு இந்த புண்ணியம் கிடைத்தது என்று சொல்லி <laughs> என்று சொல்லி இந்த அளவில் நான் நிறைவுபடுத்துவோம் வணக்கம் அப்புறம் நீங்க எல்லாம் வந்து